துனியாவுடைய வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தணும் கபருடைய வாழ்க்கை நேரான சீரான ஈடேற்றமான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றாலும் அவன் துனியாவுடைய வாழ்க்கைய சீரான முறையில கழிக்கிறது ஆக முக்கியம் அதே போல் எல்லாத்தையும் கடந்து அவன் கையாமத்துடைய நாள் சுவர்க்கவாதியாக கபூலாகணுமா சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றாலும் ஒரு மனிதன் துனியாவுடைய வாழ்க்கைய ஆக பெரிய ஒரு நியமத்தாக ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒவ்வொரு மனிதனும் எடுக்கிறது ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனா எந்த வாழ்க்கையை ஆகப்பெரிய ஒரு ஞானத்தாக எடுக்கணுமோ எந்த வாழ்க்கையை ஆகப்பெரிய ஒரு அமானிதமாக எடுக்கணுமோ அந்த வாழ்க்கையை தான் நாங்க பொதுப்போக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோம் துணியால அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் மன அமில சுவாலிஹம் துணியால வாழக்கூடியானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாரு துனியாவுடைய வாழ்க்கைய சரியான முறையில நேரான சீரான இது துனியாவுடைய வாழ்க்கை ஆகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் என்பதாக விளங்கி யாரெல்லாம் சரியான முறையில வாழ்ந்து கொண்டு போறாங்களோ தக்குவாவோட இரையச்சத்தோட யாரெல்லாம் துனியாவுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ சாலிகான அமல்களை செய்யறாங்களோ முக்மினுன் பலனுகையன்னஹு ஹயாத்தம் தையபா துனியாவுடைய வாழ்க்கையில அல்லாஹு தாலா ஒரு மனமான வாழ்க்கையை அந்த மனிதர்களுக்கு கொடுப்பான் வெளிரங்கம் கஷ்டமாக தான் இருக்கும் வெளிரங்கம் சோதனையை போல தான் இருக்கும் வெளிரங்கத்துல சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும் கூலி வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும் சின்ன வழி இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த கூலி சல்லிய கொண்டு அந்த கூலிய கொண்டு சின்ன வேதனத்தை கொண்டு சின்ன சம்பளத்தை கொண்டு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹு தாலா துணியால் அந்த மனிதனுக்கு கொடுப்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனா துனியாவுடைய வாழ்க்கைய பெரிய ஒரு சந்தர்ப்பமாக யாரெல்லாம் எடுக்கலையோ அவர் மனம் போன போக்குல துணியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அவர் தொழுகையில பேணுதல் இல்ல அவர் நோம்புல பேணுதல் இல்ல அதே குரான் ஓத தெரியும் ஆனா குரான திறந்து ஓதி பல வருஷம் ஆகுது அவர் அதெல்லாம் பெரிய ஒரு நியமத்தாக எடுக்கிறல்ல அதை நின்று கொண்டு விவாத செய்யலாம் எத்தனை பேர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க வைத்தியசாலையுடைய கட்டில வருடக்கணக்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு விவாத செய்யறது ஆசையாக இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு இபாதத் செய்ய ஏழும் நாங்க செய்யாம அப்படியே மனம் போன போக்கில் வாழ்றோம் அது மவுத்து தானே வரப்போக்கிற பார்த்து கொள்ளலாம் கபரு தானே போனத்துக்கு முன்னால கொடுத்து கொள்ளலாம் இப்படி மனம் போன போக்கில் மௌத்த மறந்து வாழ்றாங்களே அல்லாஹு சொல்றான் ஓமன் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு நெருக்கடியை கொண்டு வருவார் ஏன் அல்லாவுடைய சிந்தனையை விட்டு தூரமாகின மக்கள் இவங்க அல்லாவுடைய சிந்தனையை விட்டு ஓரமாகின மக்கள் இவங்க அல்லா என்றா தெரியா அல்லாவுடைய இபாதத் என்றா தெரியா அல்லாவுடைய இபாதத்திலையும் ஆசை இல்லாத மக்கள் இவங்க இவங்க அல்லாவை விட்டு தூரமாகிட்டாங்க நெருக்கடியான வாழ்க்கை துணியால் இருக்கும் பெரிய வசதி வாய்ப்போட வாழ்ற மாதிரி இருக்கலாம் சொத்து செல்வத்தோட வாழ்ற மாதிரி இருக்கலாம் பெரியோர் ஆட்சி அதிகாரத்துல பெரியோர் அந்தஸ்துல இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில நிம்மதி எல்லாம் எடுத்துடுவார் என்ன சம்பரிச்சாலும் நிம்மதி இல்ல ஆஜியார் என்று ஏன் அவருடைய வாழ்க்கை வந்து அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமாக இருக்குது அல்லாவுடைய சிந்தனையை விட்டு தூரமாக இருக்குது அதனால அல்லாஹு தாலா அவருடைய வாழ்க்கையில நெருக்கடியை கொண்டு வருவார்கள் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சுருக்கமான வாழ்க்கையில அல்லாஹு தால எதிர்பார்க்கிறது அல்லாவுக்கு பொருத்தமான முறையில ஒவ்வொரு மனிதனும் வாழணும் சோதனையுடைய காலத்துல இருக்கிறோம் ஒரு சோதனைக்கு பின்னால இன்னும் ஒரு சோதனை வருவதுண்டா ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க சோதனையில இன்னும் நாங்க வெளியில வரல ஆனா இன்னும் ஒரு சோதனை வருவது மசித சுஜூத் செய்ய இயலாத சோதனை மஸ்ஜிதில் தொலை ஏழாத சோதனை ஐந்து நேர தொலைகள் தொலை ஏழாத சோதனை ஜும்மாவுடைய கடமையை சரிவர நிறைவேற்ற இயலாத சோதனை அவசரமாக முடிக்க வேண்டிய கட்டம் விளங்கி கொள்ளணும் ஒவ்வொருத்தரும் ஒரு சோதனையில இருந்து இன்னும் நாங்கள் வெளியில வரல இன்னும் ஒரு சோதனை தொடர்ச்சியாக வருவதுண்டா எங்களுக்கு தந்த சோதனையில இருந்து நாங்கள் படிப்பின் எடுக்கல இன்னும் நாங்க படிப்பின் எடுக்கல நாங்க சோதனைக்கு அமல் செஞ்ச ஆட்கள் நாங்க சும்மா பொய்க்கு நாடகத்துக்கு அமல் செஞ்ச ஆட்கள் வெறுமனே அந்த சோதனையுடைய கட்டம் பெரியோர் உள்ளத்துல தக்குவாவை போல உம்மோ மௌத்துடைய பயம் வந்துட்டு என்பதாக நாங்க சும்மா வெறுமனையை காட்டினோம் ஆனா உள்ளத்தால் அந்த அமல் வரல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே அதுதான் சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் சோதனையை தந்து கொண்டே இருக்கிறான் எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்ணீர் வடிக்க வேண்டிய தருணம் இது ஒவ்வொரும் ஒவ்வொருத்தரும் இபாதத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது ரபியுனில் அவளுடைய மாதம் எவ்வளவு பறக்கத்தான் ஒரு மாதம் எவ்வளவு சிறந்த ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஆனாலும் சோதனையில் இருக்கிறோம் வெளிரங்கமாக எந்த அமலும் செய்ய முடியாது கூட்டாக எந்த அமலும் செய்யலாம் அமல் செய்யணும் என்றாலும் ஆட்கள் கணக்கு பார்த்துதான் செய்யணும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லிம் என்றாவே கண்ணீர் வடிக்க தகுதியானவன் தான் நாங்க வெறுமனே யோசிக்கிறது இந்த அல்லாவுடைய பயத்தால சௌபாவின் மூலமாக இசுபாரின் மூலமாக கண்ணீர் வடிக்கிறது எங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கலாம் இது எவ்வளவு பெரிய விடயம் என்பதாக தெரியுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிம் ஆறு சந்தர்ப்பங்கள்ல கண்ணீர் வடிக்கும் அலோனும் அழுவுறது இஸ்லாத்துல ஆகுமாக்கப்பட்டிருக்குது ஆறு தருணங்கள்ல ஒரு முஸ்லிம் தன்னை அறியாம அழுவுறது முதலாவது சந்தர்ப்பம் தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஓதக்கூடிய நேரம் குரான் ஓதக்கூடிய நேரம் உள்ளத்துல ஒரு கவலை வரணும் எத்தனையோ பேர் அவன் குரான் ஓத தெரியாம இருக்கிறாங்க இப்ப கேட்டா செல்வாங்க எங்களுக்கு மட்டும் ஓத தெரிஞ்சிருந்தேன்னா நான் ஓதி இப்பவே ஆனா அதுக்குரிய முயற்சி அவங்க செய்யல ஆனாலும் உள்ளத்தால ஒரு கவலை ஆனா எத்தனையோ பேரு குரான் ஓத தெரியும் அந்த குரான கையில எடுத்து ஓதுறதுக்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்கறல்ல அப்படியே குரானோதுற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஒரு ஹருப்புக்கல்ல பத்து நன்மையை தாரானே பிஸ்மில்லா என்ற வார்த்தையில மட்டும் இருபத்தோரு எழுத்து இருக்குது சுபகானல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லிம் கண்ணீர் வடிக்க வேண்டிய தருணத்துல முதலாவது தருணம் தான் குரான் ஓதக்கூடிய நேரம் கண்ணீர் வரும் அல்லாஹ் இனிய தௌஃபீக் செஞ்சுகிறான் குரான் ஓதுறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அபூபக்கர் சித்திக் ரவி அல்லாஹ் யார் உலகத்துல நன்மாராயம் சொல்லியாச்சு நீங்க சொர்க்கவாதி இவங்க இந்த அளவுக்கு குரான் ஓதக்கூடிய நேரம் அழுவாங்க என்றா வீடுல முதலாவதாக மசித உருவாக்கினவர் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹான் இவங்க அழுவாங்களாம் குரான் ஓதக்கூடிய நேரம் மக்கால இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்களாம் அபூபக்கர் குரான் ஓத போக்க ஏனப்ப குரான் ஓத போக்கல இவ்வளவு அழுகுறார் இந்த அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹனவ யார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சல்லாஹு அலைஹி வசல்லமோங்க எனக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார் வாரதாக இருந்தா தகுதியானவர் உமர் தான் இந்த உமர் ரதி எல்லாம் சுபகுடைய தொழுகையில குரான் போக்கள் அழுவாங்களாம் உலமாக்கள் கிதாபுல எழுதுறாங்க கடைசி சப் வரைக்கும் அழக்கூடிய சத்தம் கேட்கும் சுபகானல்லா இவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில என்ன கவலை என்ன கவலை இருக்குது வாழ்க்கையில உலகத்துல நீங்க சொர்க்கவாதி என்று முத்திர குத்தியாக்கி ஆனாலும் அழுவ குரான் ஓதக்கூடிய நேரம் ஆஷா ரவி அல்லாஹுன்னா உங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு சம்பவம் சொல்லுங்களே நபி அவங்களை பத்தி சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமான சம்பவம் என்னண்டா நபி சொல்லாஹு அழகி அவங்க ஒரு தடவை தூங்கி எழும்பக்கூடிய நேரம் அவங்களோட இடம் அப்படியே ஈரமாக இருந்துச்சு எந்த அளவுக்கு ஈரம் என்றா அந்த போர்வை அப்படியே எடுத்தா வரும் அந்த அளவுக்கு ஈரமாக இருந்துச்சு பார்த்தா அவருடைய கண்ணீரால ஈரமாக இருந்துச்சு நபிசல்லாஹு அலைய செல்லம் அவளுகிட்ட கேட்டேன் யார சூழல்லா உங்களோட முன்பின் பாவத்தை தான் நல்லா மன்னிச்சுட்டானே ஏன் நீங்க இந்த அளவுக்கு அலவணும் சொன்னாங்க ஆயிஷா எனக்கு குரானுடைய ஒரு ஆயத்தை அந்த ஆயத்தை நான் மீட்டு ஓதக்கூடிய நேரம் என்னை அறியாம அப்படியே நான் சூரா ஆல இம்ரானுடைய கடைசி ஆயத்தை மீட்டு மீட்டு ஓதி காட்டுறாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லிம்கள் அள வேண்டிய முதலாவது தருவணம் ஓதக்கூடிய நேரம் நாங்க ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம் குரான் எடுத்து பாருங்க தர்ஜமாத்துகளை பாருங்க தப்சீர்களை பாருங்க உலமாக்கள் கிட்ட படிங்க இந்த குரான்ல என்னப்பா சொல்லிக்குது யகூதிகள் ஆராய்ச்சி செய்யறாங்க குரான ஆனா முஸ்லிம்கள் கவலையான செய்யறாங்க ரெண்டாவது தருணம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யார்களே தொழுகையில தக்மீர் கட்டின உடனே தொழுகையில தக்மீர் கட்டின உடனே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அலி ரதி அல்லாஹ் அவங்க Umar ibn Khattab Usman ibn Ghaffar ரதி அல்லாஹ் அவங்க வஃபாத்தாகினத்துக்கு பின்னால மூணுல ரெண்டு ஆட்சியை கொடுக்கப்பட்டுச்சு அலி ரதி அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு நாட்டுடைய ஆட்சியை செஞ்சாங்க முழு உலகத்துல மூணில் ரெண்டு ஆட்சி செஞ்சாங்க அலிரதி அல்லாஹ் பண்ணவங்க எவ்வளவு தங்கம் வேணும் எவ்வளவு வைரம் வேணும் எவ்வளவு வெள்ளி வேணும் எந்த வசதிக்கும் குறையில்லை கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனா தஹஜுடைய நேரம் வந்துட்டுன்னா அவங்களுடைய முரீதுகள் ஒருத்தர் மாணவர்கள் ஒருத்தர் திரார் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க சொல்றாங்க என்னுடைய உஸ்தாத் அலிய நான் காணுவன் ரொம்ப அவங்க தஹஜுடைய நேரம் மசிதுல மிஹராபுக்குள்ள அப்படியே முசல்ல இருந்து கொண்டு அழுவாங்க தொழுகையில நீண்ட பாதையா சஃபர் கட்டிச்சாதகங்கள் வழியில் ஒன்றும் இல்ல ரப்பே உன்னை எப்படி வந்து சந்திக்க வரணும் தெரியாயா அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையில தஸ்மீரை கட்டி ரெண்டு ரசாத்தை தொழுந்தோம் என்றா நாங்க சொல்றோம் அலமது இல்ல ஜும்மாவுடைய தொழுகைகளுக்கு மிச்சம் இல்ல அடே அந்த ஜும்மால செஞ்ச ஒரு சுஜூத் அல்லா கபூல் செஞ்சானா ஒரு ருக்கு அல்லா கபூல் செஞ்சானா இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தெரியாது இந்த கவலை நான் உள்ளத்துல வரணும் இந்த அழுக நான் தொழக்கூடிய இந்த ரெண்டு ரக்காத்துடைய தொழுகைய அல்லா கபூல் செய்வானா இல்லையா கணேசுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மூணாவது சந்தர்ப்பம் தான் கபருஸ்தான் நல்ல மையவாடிகளுக்கு வைத்திருப்போம் கபருஸ்தானுக்கு போனா ஒரு முஸ்லீம் அழ வேண்டிய சந்தர்ப்பம் அது கபரு பேச வேண்டிய இடம் அல்ல கபருஸ்தான் பேச்சுவார்த்தை வளர்க்கிற இடம் அல்ல கபருஸ்தான் சிரிக்கிற இடம் அல்ல எத்தனை பேர் தேவையில்லாம ஓப்பது உங்க பேசுறோம் கபருஸ்தான் உள்ளுக்கு கபருஸ்தான் உள்ளுக்கு போனா அழ வேண்டிய சந்தர்ப்பம் அது நாளை ஒரு தினம் வரும் நிச்சயமாக சத்தியமாக இந்த இடத்துல நாங்களும் வந்து சேருவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு இன்னல்லடியார்களே உஸ்மான் ரவி அல்லாஹு அன்ஹோக கபருஸ்தானுக்கு போனா ஹத்தா தமிழ்ல லிஷியா அவங்களுடைய தாடி அப்படியே ஃபுல்லா நனையக்கூடிய அளவுக்கு அழுது கொண்டே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உஸ்மான் ரதி அல்லா யார் இன்னலிக்குள்ளி நபியின் ரஃபீகன் ஃபில் அந்த ரஃபீகி ஃபில் சொர்க்கத்துல ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு கூட்டாளி மாதிரி இருப்பாங்க நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க உஸ்மான் சொர்க்கத்துல என்ற கூட்டாளி நீங்க தான் உஸ்மான் சுபஹான் அல்லா இவங்க கபிரிஸ்தானுக்கு போனா தாடி நனையக்கூடிய அளவு கழுவுறாங்க நாலாவது சந்தர்ப்பம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே ஒரு இபாத தவற விட்டுட்டோம் ஒரு இவாத தவற விடப்பட்டுட்டு உதாரணம் சுபக இமாம் ஜமாத்தா தொழுறத்துக்கு நீயத்து வச்சுட்டு படுத்துட்டோம் ஆனா ஏதோ அல்லாவுடைய ஏற்பாடு எழும்பக்கூடிய நேரம் ஆறு மணி இப்ப இவர் சந்தோஷப்படுறல்ல சரி நாளைக்கு மீட்டி தொழுந்து கொள்வோமே அல்லா நாடல்லன்னு செல்றல்ல உள்ளத்துல ஒரு கவலை வாரம் அப்படி நான் அவ்வளவு ஏற்பாடு செஞ்சும் எனக்கு இந்த இபாதத் மிஸ் ஆகிட்டேன் எனக்கு இந்த இபாதத் மிஸ் ஆகிட்டேன் உள்ளத்துல ஒரு கவலை வாரது ஒரு அழுக வாரது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லமோ சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு ஆஷா ரதியல்லாம் எல்லாரோடையும் ஹஜ்ஜுக்கு போனாங்க ஒரு கட்டத்துல போகக்கூடிய நேரம் ஷெரீப் என்ற இடத்துல வைத்து ஆயிஷா ரதி அல்லாஹன் அவளுக்கு மாதவிடாய் வந்துச்சு பீரியட் வந்துச்சு வந்த உடனே ஆயிஷா ரதியெல்லாம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க வலைய வலையுசல்லமா வந்து கேட்கிறான் ஆயிஷா என்ன என்ன யார சூழல்லா எனக்கு மாதவிடாய் பீரியட் வந்துட்டு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவன் சிரிச்சு கொண்டு சென்னாங்க ஆயிஷா ஆதமுடைய மக்களுக்கு அது வாரதானே அது பிரச்சனை இல்லை நீங்க என்ன அதை கழுவுறீங்க சொன்னாங்க பெரியோர் விவாதத்துக்காக வேண்டிய ஏற்பாடோட வந்துட்டேன் ஆனா இப்படி நடந்துட்டேன் எனக்கு சரியான கவலை உல மாக்கள் இந்த சம்பவத்தை கீழால் என்ன தெரியுமா எழுதுறாங்க ஒரு இபாதத் எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு அதுக்காக வேண்டி ஒரு துளி கண்ணீர் வாரது இருக்குது இது சாலிகங்களுடைய அடையாளம் எத்தனை ஜும்மாக்களை மிஸ் பண்ணிடும் எத்தனை ஜும்மாக்கள் வாழ்க்கையில மிஸ் ஆகிச்சு மிஸ் ஆகக்கூடிய தருணம் இது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை உள்ளத்தால கவலை வரும் அப்படி இந்த இபாதத் மிஸ் ஆகின எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் ஜும்மா சுபகானம் அல்லாஹுவின் நல்லடியார்களே அஞ்சாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லமும் சொன்னாங்க அஞ்சாவது தான் எப்ப நபியுடைய நினைவு வருவதோ எங்களுக்கு அந்த நேரம் ஒரு முஸ்லிம் அழுகிறது வாங்கி கட்டாயம் ஒரு முஸ்லிம் அலவனும் ஏன் நபியுடைய சிந்தனை வரக்கூடிய நேரம் அலவனும் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹ் சொல்றாங்க மாயவுமுல் ஹமீஸ் வியாழக்கிழமை வந்தா அவங்க கேட்பாங்களாம் அவங்களோட ஈக்கக்கூடிய சகாக்கள் கிட்ட வியாழக்கிழமைன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா செல்வாங்களாம் வியாழக்கிழமை தான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் சக்கராத்துல கஷ்டப்பட ஆரம்பிச்ச நாள் இந்த வியாழக்கிழமை வந்தா என்னுடைய ஹபீபுடைய சிந்தனை எனக்கு வந்துடும் என்னை அறியாம நான் அப்படியே அழுந்துடுவேன் சக்கராத்துடைய நிலைமையில இந்த உம்மத்துக்காக வேண்டி துவா செஞ்சவங்க பாத்திமா ரதியெல்லாம் ஓடிக்கொண்டு வாராங்க சக்கராத்துடைய நிலைமை நபி சொல்லா செல்லம் அவளை பார்க்க நபி சொல்லாஹு வளைவு செல்லமோ அப்படியே முகத்தை திருப்புறாங்க பாத்திமா ரதியெல்லாம் வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க யார சூழல்லாம் உங்களோட ஈரக்கொலை பாத்திமா வந்து பார்த்தா முகத்தை திருப்புறீங்க சொன்னா உங்களை பார்த்துதான் மௌத்த தீர்வுறேன் பாத்திமா சொன்னாங்க என்ன காரணம் சொன்னா நான் சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறேன் நான் உங்களை பார்த்துட்டு மௌத்தாகின நின்றா ஏன் இந்த மகள் பாத்திமாவுடைய கவலையில தான் மௌத்தாகுவன் ஆனா நான் விரும்புறேன் ஏன் உம்மத்துடைய கவலையில மௌத்தாகிறது சுபகானந்தா இதுதான் ஹபீப் சொல்லு அலேஹி வசல்லமோ ரபி உனில் அவளுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு கவலை அரே சக்கராத்துல என் உம்மா நினைச்சிக்க மாட்டா இந்த வாப்பா என்னைய பத்தின சிந்தனையும் இருக்காது ஆனா என்னுடைய நபி இந்த உம்மத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்களே ஆறாவது நபி சொல்லாஹு அலஹி வசல்லமும் சொன்னாங்க யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை நினைச்சு தௌபா இஸ்திகபார் செய்யறாங்களோ அந்த நேரம் கண்ணீர் வடிக்கிறது வாஜிப் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்களுடைய பார்வையில நாங்க இஸ்திகபார் செய்யறது இருக்குது பாவ மன்னிப்பு தேடுறது இருக்குதே இது சர்வ சாதாரணமாக இருக்கலாம் சர்வ சாதாரணம் நாங்க ஒரு கண்ணீர் வடிக்கிறதால என்ன நடக்க போகுது முழு துனியாவுடைய நிலைமை மாறவா போகுது என்பதாக யோசிக்கலாம் ஆனா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இது எவ்வளவு பெரிய கேடயம் உங்களுக்கு தெரியுமா நாங்க அல்லாவுடைய பயத்தால எங்கட பாவத்தை நினைச்சு அப்படியே கியாமத்துல இந்த பாவத்துக்கும் எல்லாம் இணைய புடிப்பானே என்ற பயத்தோட ஒரு துளி கண்ணீர் வடிக்கிறது இருக்குது சுபஹான் அல்லா அந்த சப்புல விளிம்புல நரகத்துடைய விளிம்புல முதலாவதாக நிக்கிற மனிதன் தான் அபு தாலிப் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய பெரியப்பா அபு தாலிப் தான் முதலாவது நிற்பார் இந்த அபு தாலிபுடைய விஷயத்துல உலமாக்கள் எழுதுறாங்க நபிசல்லாஹு அலேஹி வசல்லமும் அபு தாலிபுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க அதனால அவளுடைய நரகத்துடைய தண்டனை குறைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் நரகத்துல ஆக கீழே கீழே இருக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் நெருப்பாலான ஒரு செருப்பு துணியால இருக்கக்கூடிய செருப்புக்கு நெருப்பு பிடிச்சா போடுவோமா ஆனா கியாமத்துடைய நாள் நரகத்துல அபு தாலிபுக்கு கொடுக்கறது வந்து நெருப்பாலான ரெண்டு செருப்பு ஒரு ஜோடு செருப்பு இது அபு தாலிப் போட்ட உடனே மாக்கள் எழுதுறாங்க அப்படியே அவருடைய மூளை உருகி கொட்ட ஆரம்பிச்சிருமா இத கண்டுடனே நரகவாதிகள் அல ஆரம்பிப்பாங்க இதுதான் ஆக குறைஞ்ச தரஜா நரகவாதிகள் அழுவாங்க அழுது அழுது அப்படியே கண்ணீர் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னால கண்ல இருந்து ரத்தம் வடி ஆரம்பிக்கும் ரத்தமும் முடிஞ்சிடும் சீல் வடி ஆரம்பிக்கும் கண்ணால சீலும் முடிஞ்சிடும் ஆனாலும் அல்லாவுடைய கோபம் நரகவாதிகள்ட மேது நீந்து அப்படியே இறங்காது அப்படியே தானே ஆனா அதே அல்லாதான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவன் ஹதீஸ்ல சொன்னாங்க மூணு கண்கள் கியாமத்துல நரகத்தை பார்க்காது அதுல ஒரு கண் தான் துனியால வாழக்கூடிய நேரம் அல்லாவுடைய பயத்துல தன்னுடைய பாவத்தை நினைச்சி அடே இவ்வளவு அழுதும் செய்யாமத்துடைய நாள் அல்லாவுடைய மனம் இறங்காதுண்டா செய்யாமத்துடைய நாள் அல்லாஹு தாலா துனியால எந்த மனிதன் அல்லாவுடைய பயத்தால அவனுடைய பாவத்தை நினைச்சு அழுது ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறானோ அந்த ஒரு சொட்டு கண்ணீரை கொண்டு இவனுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நரக நெருப்பு அல்லாஹால அணைச்சு போட்டுடுவான் சுபகானந்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் எனவே துணியால அல்லாஹ் எதிர்பார்க்கறது அல்லாத பயத்தோட வாணும் முஸ்லிம்கள் அப்படியே கண்ணீர் வடிக்கணும் நாங்கள் எல்லாம் நூறு ஐநூறு ஆயிரம் பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்கட பாவங்கள் எங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பாவத்தோட தொடர்பாக இருக்கிறோம் நாங்கள் என்ன பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அது ரப்புக்கும் எங்களுக்கும் நிச்சயமாக தெரியும் அதனால் எங்கட பாவத்தை நினைச்சு ஸ்திவ்பார் செய்யறது தௌபா செய்யறது முடியுமான அளவு ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறது நிச்சயமாக சத்தியமாக இஸ்திகாரின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உலகத்துடைய நிலைமையை மாற்றுவான் கடைசியாக ஒரு விடயம் சொல்றேன் தெளிவாக கேளுங்கோ இந்த உலகத்துடைய நிலைமை மாறணும் என்றா உலகத்துடைய சோதனை எடுபடணும் என்றா முழு உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில இந்த துணியால வாழாத வரையில இந்த உலகத்துடைய நிலைமை எல்லாம் மாற்ற மாட்டான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணும் முக்கியத்துவமோ இஹ்லாசோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அருந்து அறியாமலும் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத ஒரு கூட்டம் யா அல்லா நீ கொடுக்க ரொம்ப தகுதியானவன் யா அல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுயா அல்லா எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வரக்க செஞ்சிடியா அல்லா அந்த செய்தேவிகளை கபூல் செஞ்சுக்கோயா அல்லா யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் துணியால ஹயாத்து கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய ஹயாத்துகளை நீளமாக்கி வச்சிடுவாயாக யாருடைய பெற்றோர்கள் நாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய கபர்களை விஷாலமாக்கி வச்சிடுவாயாக சுவர்க்கத்துடைய பூஞ்சொலை ஆக்கிடுவாயாக நரகத்துடைய படுகொலியாக்காது இருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய ரோக்களை கைப்பற்றிடுவாயாக அலமதுல்லா